facultade da luz. इच्छाद्वेषसुखं दुःखम् तेषु वैराग्यं च गङ्गा பிள்ளை எதுக்கும் ஃபோன் பண்ணி கேட்கணும் வேண்டாம் வேண்டாம் அப்புறம் அவங்க மாமாவும் ஃபோன் பண்ணி கேட்டாங்க கேட்ட பார்த்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கு ஒன்றும் பண்ண முடியல ஸோ சுப்பிரமணியம் வீட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சார் ஆனால் கோல்டு எதுவும் போனான் அங்கே போனால் பஸ் எல்லாம் ஜாம் ஆகி ஜாம் ஆகி எங்கேயும் சுற்றி விட்டு தரங்க போய் டிராஃபிக்கில் மாட்டி பஸ்ஸுக்குள்ளேயே திருச்சி போய் திருச்சியில் போய் மூணு மணி நேரம் பஸ்ஸுக்குள்ளே போகிறது கீழே இறங்கினா அடிமணம் எல்லாமே பஸ்ஸுக்கு அப்புறம் பஸ் மதிய கிளம்பி என்ன யாரும் எங்கேயும் போக முடியாது என்ன ஊரை விட்டு எங்கேயும் போக முடியாது அப்புறம் இது வேலைக்கு அது வந்து ராத்திரி போகும் இந்த ரெண்டு பேருக்கு யாருக்கு சரி ஒன்று ரெண்டு பேரும் யார் புத்திசாலித்தனமாக வளர்க்குறா டிஎஃபி ரெண்டு பேரும் இப்போ அரை மணி நேரம் மிச்சம் பண்ணுறது போகுது போல்டு சொன்னார் ஐயப்பா அரை மணி நேரம் வேஸ்ட் பண்ணுறேன் யார் செஞ்சது கரெக்டு ஏன் உண்மையை புரிந்து கொண்டு வாழ்வோடு உண்மையை புரிந்து கொள்வதாவது நேரம் வேஸ்ட் வேண்டாத வேலை ಇದೆಲ್ಲವೂ ಸೇರಿ ಏನೋ ಊಟ ಮಾಡ್ತೀವಿ ಸಾವಿರ ಬರೀತು ಏನೋ ಇರ್ತದೆ ಮೂರು ಪಾಣಿ ಸೋಟಕ್ಕೆ ஒரு சோறு பதம் ஒரு பாணி இப்போ வாழ்வு பூரா இந்த பூமி என்ன பண்ணுறதுல கேட்க வேண்டாம் ஒரு சோறு பதம் தரவலாம் ஒரு சோறு போதும் சாப்பிட்டு ஒன்று நிற்பியா ஏமாந்துட்டு சார் வாழ்க்கை கூட இல்லை இல்லை நான் எப்பவுமே ரொம்ப காலையில கேட்டப்ப தான் சொன்னேன் நான் ரொம்ப விமர்சனம் போட்டு நிற்கிறேன் அப்போ ஒரு ஒரு நாளுமே இதே போல பண்ண வேண்டியது உண்மையை புரிஞ்சுக்காங்க ஒரு ஒரு நாளும் ஏமாளியா இருக்கிறது அப்புறம் சொல்ல வேண்டியது எனக்கு எனக்கு Verão é e first list second side எங்கே போயிட்டு இருக்க எங்கே எங்கேருந்து வர அப்படியே ஓடுற சார் ட்ரெயின் பத்து மணி நேரம் லேட்டு சார் தெரியல எங்க போகணும்னு தெரியாததுனால எப்படி போகணும் ஏன் இந்த ரூட்டில் ஓடணும் ஏன் இந்த ரூட்டில் ஓடக்கூடாது ஒரே காரணம் என்ன அவங்க ஊரில் அவர் சொன்னாரு இப்படியே இவர் சொன்னார் இப்படி இவர் சொன்னார் இப்படி அப்புறம் நான் ஒருத்தரை பிடிச்சி நிறுத்தினேன் ஏய் இவனுக்கு இந்த வழி சொன்னல இவன் எங்க போயிட்டு நீ அவனுக்கு அந்த வழி சொன்ன அவன் எங்க போயிட்டு அதையார் கண்டா அதையா கண்டா அப்படியே நீ வழி சொல்ற அதையா கண்டா அப்படியே நீ வழி சொல்ற அவன் கேட்டாங்க சொல்றேன் எப்படி போறதுன்னு கேட்டாங்க சொல்றேன் எப்படி போறான்னு அவர் கேட்டார் நான் எங்கே போனாலும் செஞ்சுக்கிட்டு சொல்லு சார் அதெல்லாம் தெரிஞ்சு கிடைக்கிறது நேரம் எங்கே போனால் எங்கே போய் போனால் கிடைக்கும் நானே ஆறு மணி நேரம் லேட் ஏற்கனவே இல்லை இந்த லட்சணத்தில் நான் வேறாவது எங்கே போனால் எதுக்கு போனா ஏன் போனா எப்போ போகணும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்புறம் சொல்லுவேன் நானே ஆறு மணி நேரம் லேட்டு சார் சரி நீ லேட் ஆறு மணி நேரம் ஆமாம் சார் அப்போ அவசரப்படுங்க சரி பரவாயில்ல நீ போறான்னு தெரியும் அவன் எங்க இருந்து வரான்னு தெரியல அவன் எங்க போயிட்டு இருக்கான்னு அவனுக்கும் தெரியும் நீ எங்க இருந்து வர எங்க போயிட்டு இருக்கிறதோ அவனுக்கு தெரியல ஆனா அவன் உடனே போயிட்டு அவனுக்கு வேலை இருக்கு இருந்து செகண்ட் ரேட்டு போகல போயிடுவான் இது ஊர்ல எல்லாம் திருத்த ஆள் சொல்றாங்களே என்ன பண்றதுன்னு நினைச்சிட்டு இவரும் நான் தெரிஞ்சுக்காம இருக்கிறத நீங்க நான் சொந்த ஊர்ல யாருக்குமே தெரியல ஊர்ல யார் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு எனக்கு தெரியாம இருந்தது ஊர்ல யாருக்குமே தெரியும் எங்கேயாவது போயிட்டு ப்ராப்ளம் அப்படியே நீங்கள் என்னை மட்டும் பிடிச்சி வச்சு கேள்வி ஊரில் எல்லாரும் அவன் தான் அப்படி லூசுன்னு நீயே ஓடுற சார் ஊர்ல எல்லாரும் லூசுன்னா நான் வந்து முதல் லூசா ஊர்ல எல்லாரும் அப்பப்பா எங்கே தான் நீ ஃபஸ்ட் எங்கே தான் நீ ஃபஸ்ட்டு அப்போ எல்லாரும் சேர்ந்தா நான் ஃபஸ்ட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் உங்களுக்கு தான் ப்ராப்ளம் நீங்கள் தான் தான் ஃபஸ்ட்டு லூஸ் எல்லா லூஸ் தான் நான் லூஸில் ஃபஸ்ட் தான் நான் தான் நான் ஜெயிச்சேங்கிற ஃபீலிங் எனக்கு இல்லைன்னா நான் தோற்று யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க நான் வந்து மாட்டேங்கிறேன் நான் பாட்டிக்கிட்டே நீங்க கேட்டுக்கிட்டு உங்கள் பேச்சு கேட்காதவங்க கௌரவம் உங்களுக்கு நான் நேரம் வரைக்கும் இதுதான் யார் நிலைமை என்ன பண்ணுறது மாட்டிக்கிட்டீங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் வாயிலிருந்து துணி எடுக்கிறோம் உண்மையை சொல்லுவேன் அவனுக்கும் உண்மை தேவை அப்போ உண்மை தெரிஞ்சிட்டு வளர்ந்து சார் ஒரு சாதாரண விஷயமா இருக்கு யாருக்குமே ஒத்துக்கல யாருமே ஒத்துக்கல என்ன வந்து ஒத்துக்கல எவ்வளோ பேருக்கு பிரச்சனை எல்லாரும் புத்திசாலித்தனமா அவங்க செய்யறது சரியா இருக்கு உங்க பேச்சு நம்பி நான் வாழ்ந்து உங்க பேச்சு பேசி வேண்டியதா இந்த உண்மையை பற்றி பேசுபவர் அல்லது இந்த விஷயத்தை பற்றி பேசுவது அறிவு அறிவில் தெளிவு உள்ளதா அறிவில் தெளிவு இல்லாததா அவன் சொல்ற விஷயம் சரியா இருக்கா தப்பா இருக்கா தேவையா இல்லையா பிரயோஜனமா இல்லையா விட்டுருக்கு ஏதோ கொஞ்சம் பேசுது கொஞ்சம் பழகினாலே உன்னால கண்டுபிடிக்க முடியும் இவர் அறிவு silahlı dinamik kararları sağlanmak üzere. Mesut, o masaj, Vyasa kesmişti, Avlarino'yu, Shankara kesmişti, Avlarino'yu, Çinler'in son kesiler, Avlarino'yu, Verme'nin son kesiler, Avlarino'yu, Bahçesi'nin kesiler, Avlarino'yu, Volkan'ın பேசுற விஷயத்துல ஏதோ நீ கேட்டிருக்க அவங்க பேசி அவங்க அறிவாளியா உனக்கு முதல் நியூஸா அறிவாளியா எங்க அறிவில் தெளிவு இருக்கோ அது இது ஒண்ணுதான் இது ஒண்ணு அந்த பேசுற நபர் எப்படி வர்றார் அதெல்லாம் வேஸ்ட்னு சொல்ற இன்னொரு இதுதான் பெரிய கூட்டம் அந்த கூட்டம் எப்படி வளரும் ரெண்டுத்துல யார் சந்தோஷமா நிம்மதியா இருக்கா காதல போக வர யாருக்கா நீங்க தான் போக இல்லாம வர இவர்கிட்ட வரல சார் எல்லாம் சாமியார் பேராவே சொல்லுங்க சாமியார் தான் இருக்கீங்க கூட்டம் இங்கே பெருசா இருக்கே சார் சரி கூட்டம் பெருசா இருக்கு அவங்கள அந்த இடத்துலயே எடுத்துக்கிட்டு ஆனா நான் பெருசுங்கிறதுனால எடுத்துக்காத நான் சொல்லல சரியா பெருசையே எடுத்துக்கிட்டு சின்ன குரூப்ல இருந்து எடுத்துக்கிட்டு நியாயமா இல்லையாங்கிறத ஆராய்ச்சி பண்ணுவோம் கூட்டத்தை வச்சு என்ன பண்ணுவோம் சரி நீ சொல்ற கூட்டம் அதிகமா இருக்கு அந்த பக்கம் அவன் எப்படி வாழணும் அவன் பேச்சு முழுக்கு கிட்டு புறமா போன மாசம் சொன்னா எனக்கு வாழ்க்கையில் இதுதான் இது வந்துச்சு ஆனா அடுத்த மாசம் எனக்கு குப்பையில கிடக்கா இல்லையா அவங்க வீட்டுல போய் பாருங்க போன மாதம் வந்து இதுதான் உசு உசுருங்களா அப்போ இந்த மாசம் இதை போட்டா இதுதான் உசு உசுருன்னு தெரியும் போன மாசம் இந்த நம்பர் தான் எனக்கு உசுறு உசுருங்களா அப்புறம் ஆறு மாசம் கழிச்சு அந்த நம்பருக்கே டைவர்ஸ் பத்திரம் கொடுக்குறாங்களா இருக்க சரி அந்த ஆறு மாதத்துக்குள்ளேயாவது என்ன பண்ணிட்டு இருந்தா அந்த ஆறு மாசத்துல தூக்கி எடுத்துக்கப்ப நீ தான் மயில் நீ தான் மயில் அப்புறம் மதியானம் ஆக ஆகணும் அப்படின்னா ராத்திரி தூங்கும்போது நீ அகத்து அப்புறம் அடுத்த நாள் காரி ஆகும்போது சரி சரி வாங்க அப்புறம் அடுத்த நாள் போகும்போது சேர்ந்து போனா திரும்ப வரும்போது சண்டை அப்போ அவ வாழ்க்கையில நீ பார்க்க முழு பின் புறம்பு கரெக்ட் பொருத்தம் இல்லாத பேச்சு அவனே அவன் பேச்சு புரட்டி புரட்டி போடுறான் அவனாலே முடிவெடுக்க முடியல ஒரு பேச்சுல உறுதியா இருக்கிறவன் தான் இல்லை அப்ப குழப்பம் வளர்ந்து சரி அவன் பேச்சு குழப்பம் நீ ஒத்துலையோ இல்லையோ போயிட்டு இருக்கு நிம்மதியா இருக்கானா அதை பாரு சொத்து அதிகமா இருக்கா இல்லையாங்கிறது பேச்சு உனக்கு நிம்மதியா இருக்குமா நிம்மதி இல்லாம இருக்குமா அதை சொல்லு ஏன்னா உனக்கு கூட்டத்தோட இருக்கணுங்கிறது தான் முக்கியம் கிடையாது கூட்டம் அதிகமா இருக்கிற இடம்னா சாக்கடையில கொசு கூட்டம் அதிகமா இருக்கு நீ கொசு கூட போய் சாக்கடையில உட்காந்துருக்கோம் அதிகமான கூட்டம் இருக்கு அதையா செய்யுது அதுக்கு இங்கே உட்காந்துருக்கு கூட்டம் கம்மியா இருக்கு உனக்கு என்ன நீ நிம்மதியா இருக்குங்கிறது பெரிய கூட்டத்தில் இருக்கியா சின்ன கூட்டத்தில் இருக்கிறது அப்போ நீ நிம்மதியா இருக்கிறது தான் உங்களுக்கு முக்கியம் இருக்கணும்ன்றது தான் உங்களுக்கு முக்கியம் இந்த ரெண்டுத்துல எதை செய்யணும் எது லட்சியமோ லட்சியத்தை ஃபிக்ஸ் பண்ணணும் லட்சியத்தை அறிய வேண்டும் அதை பிக்ஸ் போனாலும் தெரியல அவர் சொன்னார் இங்கே போ சொல்லி அப்புறம் அங்கே போல அப்புறம் செகண்ட் லெஃப்ட் பேன் அப்புறம் அங்கே ஓடுறான் அப்புறம் அங்கே போன பிறகு செகண்ட் லெஃப்ட் ஃபோர்த் போயிருக்கு அப்புறம் அங்கே போகிறான் இதே ரூட்டில் எல்லாம் சொல்கிறது எங்கடா கூட இது வைத்தியநாதன் பண்ணுறோம் இதுல என்ன வருது இப்படி ஆளுக்கால் வழி ஒரு ஒரு ஜங்ஷனையும் நீ யார்கிட்டயாவது கேட்குற யார் பேசுறான்னு உன்னை பற்றியும் தெரியல அவனை பத்தி உனக்கு தெரியல அவன் உனக்கு படிச்சு கொடுக்குறான் அவன் பேச்சு எல்லாம் கேட்டுருக்கான் ஃபர்ஸ்ட்லேருந்து செகண்ட் ரைட் அப்புறம் அங்கே போய் செகண்ட் லெஃப்ட் ஃபர்ஸ்ட் ரைட் அப்படி எப்படி ஓட்டுற ஃப்ரீடம் இந்த ஃப்ரீடம் இல்லாமல் தான் நீங்கள் பார்க்குறீங்களா எல்லாருக்கும் எல்லாரையும் பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து முன்னோடி பார்க்கும்போது நான் அதை செய்வேன் நான் அதை செய்வேன் நான் ஏன் அந்த வழியா ஓடுவேன் நான் ஏன் அந்த வழியா நான் ஏன் அந்த நான் ஏன் இந்த வழியில ஓடுறேன் மிச்சம் பண்ணி வாழ்க்கை வாழணும் சரி ஓ அறிவு இருக்கு நீ எதுக்குமே உட்கார்ந்து யோசிக்க தயார் இல்லாம ஓடி ஓடி ஓடி ஓடி கிளி, கிளி, கிளி, கிளி, கொண்டா கொண்டா கொண்டா கொண்டா சரி சரி சரி சரி இது சரி தப்பு இருக்கு. இதை வச்சுட்டு எவ்வளவு தான் கொடுக்குற? பதினெட்டு வருஷம் இருக்குல்ல? சரி ஒரு பத்தாயிரம் வருஷம் இருக்கு அப்புறம் நூறு வருஷம் இருக்கு அதுல வேற வெளியே இல்லை பாதி உங்களால் எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் அப்போ இருக்கிற கொஞ்ச நேரத்தில் தான் நீ அனுபவிக்க முடியும் ஆகும் நாளைக்கு சாப்பிட்டு அப்போ आपण ಸೈಕಲ್ ತಪಸ್ಸ ಗುಂಪಲ್ಲಿ ತಪಸ್ಸ ಮತ್ತೆ ವಿಚಾರವು ಸಂಚಾರವು ವಿಚಾರವೇ இல்லை இல்லை நான் நாளைக்காக நிம்மதியாக இருக்கேன் உண்மையை தெரிஞ்சுக்கோ இந்த டைம் இருக்கு அப்புறம் திரும்ப பழையபடி தப்பு பழையபடி தப்பு டெய்லி இது இது இல்லாமல் நான் வாழ்ந்து பார்க்குறேன் இது இல்லாமல் நான் வாழ்ந்து பார்க்குறேன் எல்லாரும் வாழ்ந்து பார்க்குறேன் எல்லாரும் முழுக்க சாதனை புதுசாக நீ ஆராய்ச்சி பண்ணி உன்னுடைய வாழ்க்கை அனுபவம் அதனால் முதலில் ஒருவன் சத்திய விசாரணை என்னங்க உண்மை உண்மையிலே நான் யார் எங்கிருந்து வந்தேன் எங்கே சென்றேன் ஏன் நான் செய்ய வேண்டியது இதெல்லாம் உண்மையை புரிந்து கொள்வது கையிருப்ப பற்றிய உண்மை தெரியும் கையில இருக்கிறத பற்றின உண்மை தெரியும் அப்பதான் தொழில் நடத்த முடியும் கையில என்ன இருக்கு என்ன இல்லைன்னே தெரியாது அப்புறம் போய் கல்லாளுக்கு உட்கார்றது தொழில் நடக்கும் சத்திய விசாரம் சத்தியம் என்ன உண்மை நிலை உண்மை நிலையை பற்றி ஆய்வு நடத்தி அதை தெரிந்து ஒரு விஷயத்தை எடுத்து செய்ய வேண்டும் அது எதா இருந்தாலும் வாழ்க்கையை எடுத்து செய்வோம் செய்ய விரும்புவோம் வாழ்க்கையை பற்றிய சத்திய விசாரம் செய்ய சிந்தித்து அடுத்து என்ன செய்யணும் சத்திய விசாரம் செய்ய பிறகு சாத்திய விசாரம் செய்ய வேண்டும் சாத்திய விசாரம் என்ன சாதிக்கப்பட வேண்டியது அது சாத்தியம் சாத்தியம் என்ன சாதிக்கப்பட வேண்டியது சாத்தியம் அப்படின்னு என்ன அடைய வேண்டிய இடம் செல்ல வேண்டிய இடம் அடைய வேண்டிய லட்சியம் எனக்கு எது இறுதியில் வேண்டும் எதை அடைவதற்காக நான் எல்லாவற்றையும் டிசைன் செய்ய சாத்தியம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் கரெக்டா ஆராய்ச்சி செய் ஆராய்ச்சி செய்துவிட்டு முடிவு செய் சாத்தியம் என்று முடிவு செய் இதுவரைக்கும் என்ன சாத்திய விசாரம் சாத்தியங்களை கேட்டு பலர் சொல்லும் சாத்தியங்களை ஆராய்ச்சி செய்துவிட்டு முடிவு செய் இதுவரைக்கும் என்ன பேரு சாத்திய விசாரம் சாத்தியத்தை பிக்ஸ் பண்ண பிறகு அந்த சாதனத்தை அடையும் மார்க்கம் எது மார்க்கம் எதுவோ அதுக்கு பேர் சாதனம் கல்வி இதுதான் நான் அடைய வேண்டியது அடுத்த வேலை என்ன அவங்க அந்த பக்கம் போனாலும் பக்கம் எனக்கு தேவையில்லாத எனக்கு போக வேண்டியது எதுங்கிறது ஆராய்ச்சி பண்ற வரைக்கும் நான் எல்லாத்தையும் தூங்கிக்கணும் அவங்க அப்படி போறாரு அவங்க சாமியார் சொல்றாருன்னா ஒத்துக்கணும்னு அவசியம் கிடையாது எல்லா இடத்துலையும் நமக்கு அறிவு எல்லா இடத்துலையும் அறிவை பயன்படுத்தி தான் தீர்வு சாமியார் சொன்னா எனக்கு எந்த சமயம் அவரு அப்புறம் போய் எவ்வளவு எத்தனையோ சாமியார் இருக்காரு ஆனா திருவள்ளுவர் சாமியாரே அவர் சரி பேசியிருக்காரு கரெக்ட் அப்போ சாமியாரா சாமியார் இல்லையான்றதுலாம் பேச்சுக்கிட்டு உனக்கு அறிவு இல்லையா கேழ்வரகுல நெய் கேட்குறவங்க கிடைக்கிறது அவர் சொல்கிறாரு உனக்கு என்னமா என் பேச்சும் சேர்த்து தான் என் பேச்சையும் எடுத்துக்கணும்னு சொல்லுவார் பேச்சை கேள் உனக்கறிவு இருக்கு நீ ஆராய்ச்சி இப்படி சொன்னா நீங்க என்ன நம்புவீங்கன்னு நினைச்சிட்டு நான் சொல்லலாம் சாதனத்தை முடிவு செய்யும் சாதனத்தில முடிவு செய்யும் என்ன சாதனம் இந்த சாதனத்தை என் வாழ்க்கையில் சரி இந்த சாதனம் உங்களுக்கு எங்க அழைச்சிட்டு போகும் இங்கே அழைச்சிட்டு சாத்தியம் எது சாதனம் எது இது எங்க போவோம் இறங்கி சாத்தியத்தில் அழைச்சிட்டு போகுமா இறங்கிட்டு போவோம் அப்பயே நீ இந்த சாதனத்தை இதை தேர்ந்தெடுக்க அட்ராக்டிவா இருக்கு என்ன இது எவனுக்கு சாத்தியத்தை பிக்ஸ் செய்த அந்த சாத்தியத்தை அடைய அதை துஜெறி என்ன மட்டும் துஜெறி இது எல்லாம் வச்சு அதை மட்டும் பார்க்க 답이 그거는 자기에 대한 건 아무리 지금 다른 건 끊기기 സാധനമുണ്ടെങ്കിൽ സാധ്യത്തെ അടയിൽ ഉതകുന്നത് സാധനം സാധ്യത്തെ അടയിൽ ഉതവാറുണ്ട് സാധനം கிடையாது பொருள் உதாரணமா ஆணி இருக்கு இந்த ஆணியை சொல்ற பக்கத்துல ஒரு பிள்ளையார் படம் இருக்கு அது பக்கத்துல இளையராஜாவுடைய அருமையான பாட்டு சீடி இருக்கு அது பக்கத்துல ஒரு சுத்தியல் இருக்கு அது பக்கத்துல பொங்கல் இருக்கு இதெல்லாம் இருக்கு இப்ப எனக்கு லட்சியம் என்ன இந்த ஆணியை அடிக்க இந்த ஆணியை அடிக்க இப்ப சாதனம் எது இங்க இருக்கிற பொருள் அது ஏன் நீங்க பொங்கல் சொல்லுவாங்க <laughs> உங்கள் சாதனம் பசியை நீக்குது உனக்கு பெற்ற காரியமாகும் சாப்பிட கிடையாது பிள்ளையார் செய்ய உனக்கு அந்த சாத்தியத்தை பூர்த்தி செய்ய சாத்தியத்தை அடைய வைப்பது எதுவோ அது சாத்தியம் சாத்தியத்துக்கு சம்மந்தம் இல்லாத Hare Sadhana నేను నేను கெட்டதில் நினைச்சு பயம் ஸோ பலவிதமான பயம் பலவிதமான நெருக்கடி பலவிதமான குழப்பம் பலவிதமான டென்ஷன் எல்லாத்துக்கும் காரணம் இதுதான் இந்த மூணு சரியாக இது நடந்துச்சுன்னா திரும்ப குரட்டு பை சத்திய விசாரம் செய்யும் சாத்திய விசாரம் செய்யும் சார்ந்த விசாரம் குழப்பத்தில் நீ குழப்பம் இருக்கு நெருக்கடி இருக்கு முடிவெடுக்க முடியல பயம் இருக்கு டென்ஷன் ஆகுது கவலையாகுது அப்படின்னாலே பிரச்சனை இங்கேதான் கவலை வேற எல்லார் வாழ்க்கையிலும் கிளாஸ் வர முடியும் எந்த இடத்துல நீங்க வேணா நாளை நேரத்தில் உழைக்கலாம் எவன் மெசேஜ் பண்ணுவோம் இந்த மூணுல ஒரு இடத்துல சொல்லுங்க அல்லது மூளையும் திட்டம் இல்லை நம்ம என்ன தெளிவு இல்லாம பிரச்சனை குறைஞ்சது ஒண்ணு இல்லை அல்லது ரெண்டு இல்லை அல்லது மூணு இல்லை தெளிவு இல்லாம இந்த மூணுலயும் சரியா இருக்குன்னா ஆனா ட்ரெம்பிள் இருக்கா சார் மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்றான் அப்படி ஒன்றும் இந்த மூணுலயும் தெளிவு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் குழப்பம் கிடையாது என்ன எதாருந்தாலும் சிம்பிள் வேலை முடிஞ்சு சாத்தியம் அந்த சாத்தியத்தை செய்ய இது ஒரு சாதனம் இதோட என் வாழ்க்கை நான் என்ன நாலு கோயில் ஆலோசனை வாசிட்டு நான் வந்து தெரிஞ்சு முடிஞ்சு போயிடுச்சு இல்லை இல்லை அவன் பாரு இப்படியே இருக்கு இல்லை இதை விட அது கொஞ்சம் பெட்டர் அப்படின்னா முடிஞ்சு சாத்தியம் பிக்ஸா இருந்ததுன்னா இது பிரச்சனையே கிடையாது சாத்தியம் பிக்ஸா இல்லதான் இது எல்லாம் அப்படி இதெல்லாம் சாதனம் தீபாவளி பொங்கல் விநாயகர் சதுர்த்தி ஆவணியம் நவராத்திரி வருஷப்பிறப்பு கல்யாணம் காதல் விழா இறுதி சடங்கு எல்லாம் சாதனங்கள் கலாச்சார பண்பாடுங்கிறது என்ன நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ இதெல்லாம் என்ன சாதனம் சாத்தியத்தை சாதனம் அப்போ இந்த சாதனம் இல்லாமல் வாழ்வோம் என்னன்னா அப்படி இந்த நூல்கள் எல்லாம் பண்படுத்துவது பண்பாடு பண்படுத்துவதால் நமக்கு பேர் பண்பாடு பண்பாடுனா சும்மா ஏதோ கச்சாமிச்சா நினைச்சுக்கிட்டோம் காலை எழுந்திரிச்சு கோலம் பண்பாடு அதனால எதனால பண்பாடு ஏன்னா என் ஒரு சில நேரம் நம்ம சாதனம் ஒருத்தர் முத்தூர்லன்னா விட்டுக்கலாம் அதுக்காக உண்மை தெரிஞ்சிருந்தா ஒன்று கடைபிடிக்க முடியறதோ முடியாததும் பெரிய பிரச்சனை கிடையாது தேவை என்ன கடைசியா என்ன நோக்கம் கோலம் போடுறது என்ன நோக்கம் பண்பாடு நடக்கிறதா நீ பக்குவப்பட்டிருக்கியாங்கிறத பார்க்கணும் இல்லை சார் கோலம் போடுற நீ பக்குவப்பட்டிருக்க அப்படியே இது அப்புறம் இது போடல நீ அரை மணி நேரம் தூங்கிக்கலாம் நிறையா செஞ்சிருக்கலாம் தூக்கத்தில் எடுத்து கோலம் போட்டு அப்புறம் காதல போகிறது எல்லாம் பண்பாடு நடக்கணும் பண்படுத்துதல் நடக்கணும் ஸோ இந்த கிரந்த சேவை அடிச்சு பஸ் ஏறி போயிடுவேன் உங்களை சுத்தி இருக்கிற துஷ்ட தேவதைகள் தான் அதிகம் இதெல்லாம் என்ன ஆளுக்குள்ள போட்டு உங்களுக்கு நான் தான் வருத்தப்பட்டு இருக்கேன் நீ எப்படி நீ முடியா இருக்கலாம் நீ வருத்த அப்புறம் நீ வருத்தப்பட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கம்ஃபர்டலாம் அப்பா அவனு நிம்மதி ஆயிட்டு வரணும் அப்பா இவனி மூணு மூணு வச்சாச்சு இவனும் நல்லா ஆடுறான் ஓகே வேற யாரும் ஆட அடுத்த வேலைக்கு வந்தான் ஆமா பேசுனா அவனுக்கு முடிஞ்சு போயிடுச்சு அதுக்கு என்ன செய்யணுமோ பேச வேண்டியது நீ எங்க போகணும்னு அவனுக்கு தெரியாது எதுக்கு போயிட்டு இருக்குன்னு தெரியாது ஏன் வந்தன்னு தெரியாது அவன் எங்க போறான்னு தெரியாது அவன் எதுக்கு ஓடிட்டு இருக்கான்னு தெரியாது எங்கேருந்து வந்தான்னு தெரியாது ஆனா அவன் உடனே போட்டு குழப்ப வேண்டியது அப்ப என்ன வாழ்க்கை எப்பயுமே சத்தியம் சாத்தியம் சாதனத்தை மறக்காமல் இருக்க வேண்டும் தினசரி இதை மட்டும் செட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ வாழ்க்கையில் கவலையே இல்லை ஒன்ஸ் ஒரு முறை கொஞ்சம் உட்கார்ந்து கொஞ்சம் பொறுமை கொஞ்சம் உட்காந்து யோசிக்கணும் இதுக்கு மட்டும் நேரம் செலவு பண்ணி இந்த மூவி செட் பண்ணிட்டோம்னா பிரச்சனையே கிடையாது இதுக்கு பண்பாட்டு வாழ்க்கை இது எங்க இருக்கோ அங்கதான் பண்பாடு இருக்கு இது எங்க இல்லையோ அங்க பண்பாடு கிடையாது பல பேர் நினைச்சுக்கிறேன் கோலம் போட்டா நான் பண்பாட்டை கடைபிடிக்கிறேன் பொங்கல் வச்சா பண்பாட்டை பிள்ளையார் வச்சா பண்பாட்டை கடைபிடிக்கிறது நான் கிடையாது இதுதான் பண்பாடு இதுக்கு உதவிக்கு தான் அதெல்லாம் பிள்ளையார் வைக்கிறது கோலம் போடுறது அப்புறம் நவராத்திரி எல்லாமே வருஷப்பிறப்பு கோயிலுக்கு போடுறது தாலி கட்டுறது கல்யாணம் பண்ணுறது காதல் வீடா எல்லாம் இதுக்கு தான் இதை விட்டு போட்டுட்டு அதெல்லாம் நான் வச்சுக்கிறேன்னா என்னது உசரக்கானு உடம்புக்கு அலங்காரம் பண்ணிட்டு என்ன பண்ணுறது உசுறு இல்லை உடம்புக்கு அலங்காரம் அது புணத்துக்கு செய்கிற அலங்காரம் இது எங்களுக்கு கடைபிடிக்கிறதுல என்ன பணத்துக்கு செய்கிற அலங்காரம் வீர வீரக்கர்மம் சும்மா புணத்துக்கு டெக்கரேஷன் பண்ணி நடைப்பினமாக அப்புறம் வாழ்ந்துட்டு அப்புறம் மேக்கப் பண்ணிட்டு கல்யாண வீட்டில் போய் உட்கார வேண்டியது எல்லாரும் என்னை பார்க்குறாங்க என்னை பற்றி எல்லாருமே நினைக்கிறேன் நினைப்பினது அவங்கிட்ட தெளிவில்லை இந்த மூணுல எந்த கேள்வி கேட்டாலும் அவன்கிட்ட பதில் கிடையாது சும்மா வேட்டம் போட்டு ஆ தெரியாமையே நம்மளும் இந்த மூணுலையும் தெளிவாக வச்சுக்கிட்டு வாழ்க்கும் நம்ம குழந்தைகள் வளர்க்கும் போது குடும்பத்தை நடத்தும் போது சரி குழந்தைகளை வளர்க்கும் போது சரி இந்த மூணில் ஃபிட்டாகுதான்னு பார்க்கணும் எல்லா இடமும் இந்த மூணில் ஃபிட்டாகலன்னா அந்த குழந்தைகள் வாழ்க்கையும் நினைப்பேன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு இந்த இந்த குழந்தைகளை வளர்க்கும் பொழுதும் நம்ம இந்த மூணோட தான் சிந்திக்கணும் குழந்தைகளை பார்க்கும் பொழுதும் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கும்போது இந்த ஃபிட் ஆகுதான்னு பார்க்க சொல்லியிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி கற்றுக்கணும் வயசுக்கு தகுந்த மாதிரி சத்தியத்தை புரிஞ்சு கற்றுக் கொடுக்கணும் சாத்தியத்தை வயசுக்கு தகுந்த மாதிரி கற்றுக் கொடுக்கணும் சாதனத்தை வயசுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும் அந்தந்த வயசுக்கு எப்படி இன்க்ரீஸ் பண்ணணுமோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே அதுதான் குழந்தைகளுக்கு இல்லைன்னா சும்மா என்ன பள்ளிக்கூடம் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லலை பள்ளிக்கூடத்தில் எதையோ குப்பை குட்டி அனுப்புவோம் நம்ம கவனப்பட வேண்டாம் அது இன்னைக்கு தேவை இருக்குது சோத்துக்காக அது தேவை ஆனால் சோறு மட்டுமே வாழ்க்கை இல்லையே சோறு மட்டுமே வாழ்க்கை இல்லை அப்போ மீதி விஷயத்தில் பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுப்பாங்கப்பா அதெல்லாம் படிச்சுக்கோ வச்சுக்கோ ஆனால் இது இப்படிதான் உண்மை இப்படிதான் கடவுள் இப்படி இங்கே இப்போ புரிஞ்சுக்கோ இதெல்லாம் ரிட்டன் வரும் மாட்டிப்பேன் பகவான் தான் லட்சியம் பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணு அந்தந்த வயசுல எப்படி எப்படி சொன்னா புரியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்புறம் சொல்லி கொடுப்போம் குருஜி குருஜி சொன்னால் கேட்டுக்கணும் நல்லா குருஜிட்ட படிக்கிறேன்ல நீங்கள் படிக்கணும் சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணு சுவாமிக்கு பழக்கப்படு பழக்கப்படுத்து இல்லை இருக்கு அவங்களும் சத்தியம் சாத்தியம் சாதனம் இதோட ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி கற்றுக்கணும் அதுதான் நம்ம செய்ய வேண்டியது மாதா பிதா குரு மூணு பேரும் செய்ய வேண்டியது என்ன தெய்வத்துக்கிட்ட ஒப்படைக்கிறது தெய்வத்துக்கிட்ட ஒப்படைக்கிறது மூணு பேருக்கு வேலை இதை பற்றி பார்த்துருக்கோமா மாதா பித்தா குருதி பற்றி மூணாவது கேப்பில் பார்த்துருக்கோம் மூணு பேரோட வேலை என்ன தெய்வத்திட்ட ஒப்படைக்கிறது தான் வேலை ஸோ ஆனால் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற வாத்தியெல்லாம் குரு கணக்கு கேட்டகரி கிடையாது அது இன்னைக்கு அது கரெக்டா அந்த குரு இவங்களுக்கு இப்ப குரு ரெண்டு பார்ட்டா போயிடுச்சு அன்னைக்கு இருந்த குரு ரெண்டையும் சொல்லி கொடுத்தாரு சோத்து கோழியும் சொல்லி கொடுத்தாரு சாஸ்திரத்தையும் சொல்லி கொடுத்தாரு இன்னைக்கு நான் சோத்து கோழி சொல்லி கொடுக்கறதுல சோத்து கோழி சொல்லி கொடுக்குறவர் சாஸ்திரத்தை சொல்லி ரெண்டு பேரும் சூரிய சாஸ்திரத்தை பிரிச்சாச்சு இப்ப நான் சோத்துக்கு வழி கொடுக்குறது சாஸ்திரத்தை மட்டும் கொடுத்துட்டு நான் ஒழிக்கிறேன் அவர் சாஸ்திரத்தை கொடுக்கறத சோத்துக்கு மட்டும் வழி கொடுத்துட்டு ஒதுங்கிறார் ஸோ அந்த பார்ட்டுக்கு அவர்கிட்ட எடுத்துக்கும் இந்த பார்ட்டுக்கு நம்மள்கிட்ட எடுத்துக்கும் ஸோ என்னை நம்பி சோறு கிடைக்காது அவரை நம்பி பண்பாடு கிடைக்காது அப்போ அது குழந்தைகளுக்கு தெளிவுபடுத்து அந்த பாட்டுக்கு அதை எடுத்துக்கணும் இந்த பாட்டுக்கு இதை எடுத்துக்கணும் இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி மெல்ல மெல்ல உடம்பு கடையில் என்னாச்சு ரேவதி சொன்னாலும் உடம்பு முடியாம போயிடுச்சு பேச்சுக்கு சொல்கிறேன் ஏதோ உடம்பு சின்ன பிரச்சனையாக பாஸ்கர் சேவை பண்ணிட்டு இருந்தாரு அப்போ ஒரு நாள் ரொம்ப உடம்பு முடியாமதான் என்ன ஆகிட்டாங்கன்னு இருக்கு கோப்பியும் ஆதியும் உடனே நேராக சுவாமி படத்துக்கிட்டு போயிட்டு சாமி என்ன சொல்லி கொடுக்குது கடவுள் இது எல்லாத்துக்கும் கடவுளை கை காட்டி கொடுக்கணும் நம்ம கீழே விழுந்துட்டானா சாமிகிட்ட போய் சொல்லி சரியா போயிடும் காயமாயிடுச்சா சாமிகிட்ட போய் சொல்லி சரியாயிடும் அந்த வயசுல எப்படி சொல்லுமா சொல்லி கொடுக்கணும் எதுக்கு எடுத்தாலும் சுவாமி தான் கனெக்ட் பண்ணணும் நம்ம உடனே நான் சரி பண்ணிடுறேன்னு சொல்லக்கூடாது டாக்டர் போயிட்டு வரலாம்னு சொல்லக்கூடாது டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகணும் சுவாமி கூப்பிட்டு போகலாம் சுவாமி தான் டாக்டருக்கு நல்ல புத்தியை கொடுத்து நல்ல முடிவு கொடுப்பாரு இப்படி சொல்லி நம்மளே சோறு போட்டாலும் இந்த சோறு சாமி கொடுத்தது ஞாபகப்படுத்து சாமிகிட்ட போய் கேளு எனக்கு நல்ல சாப்பாடு வேணும்னு சொல்லு தீபாவளிக்கு நல்ல ட்ரெஸ் சாமிகிட்ட போய் சொல்லு சொல்லி எப்போ வந்தாலும் சாமியை கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிறேன் இந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் என்ன தெரியுங்களா செஞ்சாங்க அதுக்கு மேலே வந்து இவங்க முடியாமல் படுத்துருந்துருக்குறாங்க ரொம்ப அவங்களுக்கு கஷ்டமாக தெரியுது ஆதி அங்கேருந்து வந்து அம்மா நான் சாமி கும்பிட்டேன் சாமி சொல்லிச்சு இன்னைக்கு சரியாகாதம்மா நாளைக்கு சரியாகும் மாமா நாளைக்கு சரியாகும் ஸோ அம்மாவுக்கு ஆறுதல் சொல்ல தெரியல அவருக்கு நாளைக்கு சரியாகும்னு சொல்ல தெரியல இன்னைக்கு சரியாகாதான் என்ன காலையிலேருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ரொம்ப நேரம் பார்த்தாச்சு என்ன பண்றது தெரியல சாமி வந்துட்டு இவர் சொல்ல இன்னைக்கு சரியா போகுதா நாளைக்கு சரியா போகுமா சாமி சொல்லிச்சு அப்போ அந்த குழந்தைக்கு மனசு கஷ்டமா இல்லை இப்போ ஒரு ரிலீஃப் இருக்கு சாமியை கனெக்ட் பண்ணலன்னா எனக்கு எப்படி இருந்துச்சு அதுதான் அப்படிதான் போகும் சிந்தனை ஆ அது ஒரு அப்புறம் குடும்பத்துல எல்லாம் சேர்ந்து அழக வேண்டியது சித்தப்பா வந்து அழுக மாமா வந்து அழுக எல்லாம் சேர்ந்து அழுக அழுக அழுக நடந்த சம்பவம் சின்ன சம்பவம் எல்லாம் சேர்ந்து அழுது அழுது அழுது அழுது வீடே ரகலே ஆயிடும் இதுதான் நடக்குது இப்ப இப்ப எங்க ஆனா இப்படி இருந்தது இல்லை முன்னாடி எல்லாம் தெய்வத்து சாட்சியா இருந்தாங்க முன்னெல்லாம் என்ன செஞ்சாங்க உடம்பு சரியில்லை போய் வேப்பில போட்டுருவாங்க மருந்து சாப்பிடுவாங்க மருந்து சாப்பிட்டா கூட இது அடிஷன் போய் வேப்பில போட்டுருவாங்க பக்கத்துல உட்காந்து கந்த சஷ்ட கவசம் மகாபாரதம் தெய்வம் அப்ப வீட்டுல ஒருத்தர் உடம்பு முடியலன்னா கூட கந்த சிருஷ்டி கவசம் வந்து உட்காந்துட்டு முணு முணுத்தது இல்லை எல்லாரும் இப்ப இதை போட்டுட்டா உட்காந்துட்டு முணு முணுங்கிறேன் என்னப்பா எந்த கிட்ட போயிட்டு இருந்தா அவர்கிட்ட போயிட்டு இருந்தேன் ஏன் இவன்கிட்ட போயிட்டு வர வேண்டியதானே அந்த லூசுகிட்ட ஏன் போன இவரு அப்புறம் அவரு வந்து சித்தப்பா வந்து அவரு ஒன்று சொல்லுவாரு நீ இவன்கிட்ட போயிட்டு வர வேண்டியதானே ஏன் அங்க போன அப்புறம் இந்த இவருக்கு கொஞ்சம் பதில் சொல்லுவாரு அப்புறம் அவரு வருவார் நீ முந்தா நாள் என்ன கொண்டு போது கத்திரிக்காய் கொடுத்து கத்திரிக்காய் கொண்டு வந்தா நல்லதே கிடையாது அப்புறம் அதை கொடுத்த வச்சா இப்ப அவரு அது ஒரு குழப்பம் அப்புறம் மாமா ஒருவாரு என்ன செஞ்ச எந்த துணி போட்டான் அந்த துணி போட்டான் அந்த ட்ரெஸ் நான் இவனுக்கு தான் அந்த கலர் ஆகாதுன்னு நான் நீ கேட்டியா நீ அவனுக்கு அந்த கலர் துணி வாங்கி கொடுத்த ஆளுக்கு ஒன்று சொல்லி சொல்லி சொல்லி சின்ன பிரச்சனைக்குள்ள வீடே ரகலை ஆயிடுது எல்லாரும் தெய்வத்தை விட்டாச்சு நீ வெள்ளக்காரனை பார்த்து பார்த்து இப்போ என்ன செய்ய நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு இப்போ நிம்மதி இல்லாமல் போனது மட்டும் இல்லை எதனால நம்ம முன்னோர்கள் நிம்மதியா இருந்தாங்களோ எதை விட்டதுனால இன்னைக்கு குடும்பம்லாம் புகையா இருக்கும் இப்ப திரும்ப நாம அதை சொன்னா நீ அவன் பேச்சை ஏன் கேட்கிற இப்ப எப்படி போயிடுச்சு ரிவர்ஸ்ல போயிடுச்சு நல்லதை எடுத்துக்காதது மட்டும் இல்ல கெட்டதை எடுத்துக்கிட்டது மட்டும் இல்ல இப்ப திரும்ப நல்லது சொன்னா கம்ப்ளைண்ட் வேற அந்த அளவுக்கு மனசு என்ன நினைச்சுக்கிற பெற்றோர்கள்லாம் நல்லா படி நல்லா சம்பாதி இதே கொடுத்தாச்சு நம்ம நினைச்சுக்கிறோம் அது கிடையாது அப்புறம் என்ன எப்படியாவது பிடிச்சிக்கோ எப்படியாவது ஃபர்ஸ்ட் வா இந்த வார்த்தை முடிக்கணும் எப்படியாவது நல்லா எப்படியாவது நிறைய மார்க் எப்படியாவது எப்படியாவது நிறைய இதை சொல்லி சொல்லி அப்புறம் என்ன அவன் எப்படியாவது நல்லா படிக்கிறான் எப்படியாவது பிட்டடிக்கிறான் எப்படியாவது உட்காந்துட்டு மனப்பாடம் தூங்கிய தூங்காமலோ கஷ்டப்பட்டு எப்படியாவது எப்படியாவது எப்படியாவது சொல்லி கொடுத்து கடைசியா திருடுறான் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோடி அப்புறம் ஊரை கொள்ளையடி கடைசியா திகார் ஜெயில போய் சேரு ஏ நீ போட்ட வார்த்தை எப்படியாவும் எப்படியாவும் எப்படியாவும் விவரமாக எப்படியாவது சம்பாதி அதுக்காக நீ எப்படி வேணாலும் டிவி நடத்த எவனோ கெட்டு போறான் எவனோ அடிக்கிறான் உனக்கு என்ன பிரச்சனை எப்படியாவது சாத்தியம் சாதனம் சத்தியம் இல்லாத வாழ்க்கை எங்க போய் முடிஞ்சது திகாரம் ஜெயில போய் இந்த பிள்ளைக்கு என்னத்தை எண்பது வயசுல நடக்க முடியாத வயசுல நீ போய் திகார் செய்யல போய் சாத்தியம் இல்லாதவள் சாத்தியத்தை பிக்ஸ் பண்ணாத வாழ்க்கை சாதனத்தை ஏற்காத வாழ்க்கை கண்ணு முன்னாடி பார்க்கணும் எத்தனையோ கோடி சொத்து இருக்கு இந்த வயசுல நிற்று ஜெயில போய் உங்களே பார்க்க மேல என்ன நடந்ததெல்லாம் தப்புன்னு தெரியுது இல்லை செஞ்சதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு போன மார்க்கம் தப்புன்னு தெரிஞ்சு போச்சு கடைசி காலத்துல புத்தி வந்து என்ன பண்றது கடைசி காலத்துல இருந்து எழுது என்ன பண்றது வாழ்க்கை பூரா தப்பா இருக்கா வாழ்ந்துட்டு ஒருத்த ஒருத்தனும் கண்ணதாசனா தான் இருக்கணும் என்னைக்காயே முன்தாசனா இருக்குது எல்லாம் அனுபவிச்சு கடைசியே நல்லா போய் தெரிஞ்சு இது வரைக்கும் தப்பு பண்ணி அப்புறம் கடைசி காலத்துல மஞ்சள் தூக்கு போடு கொண்டாட்டி மூலமாக ப்ரேயர் அப்புறம் நம்மளும் அப்படியே இந்த கிரிக்கெட் பசங்களோட பேச்சை கேட்டு கேட்டு கிரிக்கெட் பசங்களோட நடக்கிற டிவியை பார்த்து பார்த்து பார்த்து நம்ம மனசுலையும் இதே சாப்பிடும் அதுக்கு பேர் அவன் அடக்கம் இல்லைப்பா அடக்கம்னா பல பேர் நினச்சிக்கிறாங்க எது சொன்னாலும் இப்படி இருக்குது அடக்கம்னா அதை தவிர வேறு எங்கும் எட்டி பார்க்காம இருக்குது அதற்குள் அடங்கி கிடக்கும் அது போதும் என்று அடங்கி கிடக்கும் இதிலேயே எனக்கு திருப்தி சார் வேற எது எனக்கு பார்க்க தேவையில்லை கேட்க தேவையில்லை நினைக்க தேவையில்லை என்று அடங்கி கிடக்கும் இதிலேயே சத்தியத்தை புரிந்து கொண்டு சாத்தியத்தை பிக்ஸ் செய்துவிட்டு இந்த சாதனத்திற்குள்ளேயே அடங்கி கிடந்தது அதுங்கிறது அடக்கம் அவர் சொல்ற அடக்கம் அதுதான் நீ சொல்ற அடக்கம் அடிச்சா நீ கேட்டு நான் சொல்றதெல்லாம் கேட்டு அடக்கம் சாதனத்தில் அடங்கி கிடந்த சாதனத்தை விட்டு விலகாமல் இருந்தது எது சாதனமோ அதோட வாழ்க்கை அதான் பெரியவங்க என்னென்னலாம் வாழ்க்கைக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் நல்லதுன்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற பெரியவங்க சொல்றதை கேட்க கூடாது இன்னைக்கு இருக்கிற பெரியவங்களுக்குலாம் இதெல்லாம் என்னன்னு தெரியும் பெரியவங்கன்னா எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் சொல்லியிருக்கிறாங்க முன்னாடி இருந்தவங்க தெளிவாக பார்த்து இந்த சத்தியம் சாத்தியம் சாதனம் இதை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் என்னென்ன பண்ணணும் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி அதில் ஏதாவது சந்தேகம் வரலாம் முன்ன பின்ன வரலாம் காலத்துக்கு வராது இருக்கலாம் குடும்பத்துக்கு வராது இருக்கலாம் குடும்பத்தில் ஒரு நபருக்கு வராது இருக்கலாம் அதெல்லாம் அன்னன்னைக்கு உள்ளவங்கள்ட்ட கேட்டுருக்கோம் அன்னன்னைக்கு உள்ள ஞானிகள் இந்த எல்லாம் இதெல்லாம் பெரு ஓரளவு கேட்க வேண்டியிருக்கும் ஆனால் சாத்தியம் சாதனம் தெளிவாக இருந்து சத்தியத்தில் தெளிவு இருந்தால் நம்மளாலே கண்டுபிடிக்க முடியும் இந்த இடத்துல இது சரியாயிருக்கு நம்மளாலே கண்டுபிடிக்கும் இல்லை இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ என்ன விதிகள் விதி விளக்குகள் எல்லாம் கண்டுபிடிச்சு வாழ்க்கையை வாழணும் ஆனால் எதை மட்டும் விடக்கூடாது சாதனத்தை விடக்கூடாது சத்தியத்தை மறக்கக்கூடாது சத்தியத்தை புரிஞ்சிக்காமல் இருக்கக்கூடாது சாத்தியத்தை மறக்காமல் சாதனங்களை கையாள வேண்டும் சாதனங்களை தவிர எதையும் பயன்படுத்தக்கூடாது சாதனம்னா என்ன எல்லாமே சாதனம்னு சொல்லக்கூடாது எல்லாம் பார்க்கறதுக்கு சாதனை மாதிரி இருக்கு சாத்தியத்தை அடைய எது உதவுமோ அதுதான் இங்க சாதனம் கரெக்ட் சாதனத்தை சாத்தியத்தை அடைய உதவாதது அது எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல சாதனம்னு பெருகிறது அதெல்லாம் எதுவும் அது உதவாத வரைக்கும் அது இரும்பு அது குப்பை குப்பை தான் அது எதா இருந்தாலும் அப்போ சாதனத்தை விடாமல் சாதனத்திற்குள் அடங்கி கிடக்கும் அதான் அடக்கம் அடங்காமை இதுக்குள்ள நான் இருக்க மாட்டேன் என்று சொன்னால் செய்யும் ஆறிருள் இருள் அது என்ன இருள் ஆறிருள் அப்படின்னா முழு இருட்டு கும்மிருட்டு இப்படி விஷயத்தில் கொள்ளும் விளக்கு எடுத்துகிட்டு போ விளக்கு வேண்டாம் சார் உங்கள்கிட்ட வந்து விளக்கு வாங்குற நேரம் நான் வேற ஏதாவது உருப்படியாக செய்வேன் போய் முட்டி மூணு வாழ்க்கை பூரா இப்படி கடங்கா போய் நான் இதுக்குள்ள நான் இருக்க மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னதுதான் அதுதான் மிஸ்டர் விவரம் அதுதான் வாழ்க்கையில் உயர்வுன்னு ஒருத்தன் முடிவு பண்ணார் அது அவர் இருள் பெரிய இருட்டுக்குள்ள ஒருத்தன் போய் சேர்றான் அவர் இருள்னா முட்டாள்தான் என்றால் உண்மை என்னவென்றால் உண்மையை புரிந்து கொண்டு உண்மைக்கு ஏற்ப வாழ்பவனே புத்திசாலி இதை தவிர்த்த எல்லோரும் மூடர்களே இருட்டில் வாழ்பவர்கள் பேச்சு நூற்றுக்கு நூறு நியாயத்தை புரிந்து கொள்ள முடிந்தாலும் முடியாவிட்டாலும் இதில் இருக்கும் உண்மையை நியாயத்தை நீ ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் இதில் இருக்கும் உண்மையை நியாயத்தை நீ பார்க்க முடிந்தாலும் பார்க்க முடியாவிட்டாலும் இதுதான் இருந்தா இதில் இங்கே நான் இந்த பதிவுக்கு சென்று விட்டேன் வாழ்க்கையில் போயிருக்க மாட்டார் சின்னானந்தா போயிருக்க மாட்டார் வியாசன் போயிருக்க மாட்டார் சங்கரன் போயிருக்க மாட்டார் பெரிய இந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுப்பதே நியாயம் அப்படி இந்த மார்க்கத்தில் தெளிவை கொடுக்க பலர் பலர் பலர் பேசியிருக்கிறார்கள் அவைகள் பல பல நூல்களாக வந்திருக்கு அதில் ஸ்ரீகிருஷ்ணர் பேசினார் அப்படின்னு வியாசர் குறித்த இந்த பகவத்கீதையிலிருந்து ஸோ அதில் நம்ம சில அத்தியாயங்கள்ல பார்த்தோம் அதில் இந்த அத்தியாயத்துக்குள்ள இருக்கிறோம் இது சத்தியத்தில் இன்னொரு பாட்டு இன்னொரு விதத்தில் ஒரு ஸ்டைலில் ஒரு பேசுறாங்க ஸோ சத்தியம் பேசி அது மூலமாக எதுக்காக சத்தியத்தை எதுக்காக பேசுறது சாத்தியத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு சாதனத்தை கண்டுபிடிக்கும் அதுக்குதான் இதெல்லாம் வேற எதுக்காகவும் இந்த நூல்கள் கிடையாது சரியா ஸ்ரீ பகவான் இதம் ஷரீரம் எத்தனை பக்கம் நூத்தி தொண்ணூறு கிருஷ்ணர் சொல்றாருன்னு இந்த புத்தகத்துல எங்கேயுமே இருக்காது எங்கேயுமே ஸ்ரீ கிருஷ்ணர் உவாச்சன்னு இருக்கவே இருக்காது ஆனா மகாபாரதத்துல மீதி இடத்துல ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணன்னு வரும் இங்க மட்டும் பகவான் உவாச்சன்னு வருது அப்படின்னா என்ன ஸ்ரீ கிருஷ்ணர் பேசியிருந்தாலும் இதெல்லாம் பகவானே சொன்னதா நீ புரியணும் இந்த இடத்துல ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து ஸ்ரீ கிருஷ்ணரா பேசல இந்த உலகத்தை கொடுத்த பகவான் பேசினா எப்படி பேசுவாரோ அப்படிதான் அவரு பேசுறாரு கிருஷ்ணர் பேசுறார் பகவான் பேசுனா என்ன பேசுவாரோ அப்படி பேசுறார் அப்படின்னா என்ன அவ்வளோ சத்தியத்தை பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த இடத்துல யாரோ கிருஷ்ணரா இவருக்கு சித்தப்பா இவருக்கு மாமா பையன் அப்படின்னு சொல்லிட்டு நீ விட்டுறாத கிருஷ்ணர் கதையில யாரோ ஒருத்தரா இருக்கலாம் யாருக்கோ ஒருத்தருக்கு பிறந்தவரா இருக்கலாம் ஒருத்தருக்கு மாமாவா இன்னொருத்தருக்கு மச்சானா இன்னொருத்தருக்கு அண்ணனா இன்னொருத்தருக்கு தம்பியா இருக்கிறார் ஆறடி மூணு அங்கிலம் நூத்தி பத்து கிலோ நம்ம சுப்பிரமணியம் மாதிரி அவரு ஸோ அது பார்த்தா இருக்கலாம் அவர் கையை வெட்டினாலும் ரத்தம் வருது அவர் கைக்குள்ள போன பிளந்து பார்த்தாலும் நரம்பு இருக்கு எலும்பு இருக்கு அதனால நான் அவங்க ஒன்று அப்படின்னு சொல்லலாம் ஆனா அப்படி நினைச்சிட்டு நீ சும்மா விட்டுறாதப்பா நீங்க பேசுறது அவர் இல்லை ஸ்ரீ பகவான் வாச்ச நீ இருக்க யார் காரணமோ நீ இருக்கும் இந்த உலகம் இருக்க யார் காரணமோ உனக்கும் இந்த உலகத்துக்கும் இடையில் இந்தந்த சம்பந்தங்களை எல்லாம் உண்டு பண்ண யார் காரணமோ அந்த பகவான் பேசுகிறார் நீ இன்னைக்கு காத்தால தூங்கி எழுந்திருச்சதுக்கு யாரு காரணமோ அந்த பகவான் நீ இன்னைக்கு தூங்க போய் நாளைக்கு காலையில் ஒருவேளை எழுந்திருச்சுன்னா யாரால எழுந்திருக்க புரியும் அவர் உங்ககிட்ட இன்னைக்கு இருக்கிற நிறைகள் குறைகள் எல்லாம் இருக்குன்னா யார் காரணமோ யார் போட்ட பிக்ஷையினால் நீ உயிருடன் இருந்து கொண்டு திமிர் தாண்டவங்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறாயோ அவர் யார் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா நீ நாளைக்கு எழுந்திருக்க மாட்டியோ அவர் யார் இருக்கிறதுனால உன் நாக்கு பேசுறதுக்கு முடியுதோ அவர் பேசுறார் யார் இருக்கிறதுனால உனக்கு கண்ணு தெரியுதோ அவர் சொல்றார் யாரு சுவிட்ச் ஆன் பண்ணலைன்னா உனக்கு கண்ணு தெரியாது காது கேட்காது நாக்குக்கு வேலை செய்யாதோ மூக்கு வேலை செய்யாதோ கை கால் நடக்காது நீ குப்பையா விழுவியோ அவர் ஸ்ரீ பகவான் உருவாச்ச அப்புறம் நான் அதை எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னேன் அவனை என்ன அவனை என்ன பண்றது அவனை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை இதை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அவர் இந்த வார்த்தையை போடுறார் வியாசர் அதனால தான் பெரியவங்க ஒரு ஒரு வார்த்தையும் கவனமாக இந்த வார்த்தை இந்த இடத்துல சொன்னார்னா சும்மா கிடையாது உண்மை புரிஞ்சுக்கிட்டு வர்ற வரிகளை பார்க்கணும் ஸ்ரீ பகவான் வாச்சு இதம் ஷரீரம் கௌந்தேய அப்படிங்கிறார் கௌந்தேய அப்படின்னா குந்தியின் புதல்வனே அப்படின்ட்டு குந்தி புத்திரன் கௌந்தேயன் அப்படின்னு குந்திக்கு பிறந்ததால் கௌந்தேயன் அப்படின்னு இதே சொல்றாரு அப்படின்னா கௌந்தேயன் ஞாபகப்படுத்துறாரு ஹே அர்ஜுனான்னு சொல்லியிருக்கலாம் இந்த இடத்துல ஆனா சொல்லல கௌந்தேய ஏன் போடுறார் நீ பிறந்து நீ இப்போ பெரியாள்னா ஒரு கொம்பன்னா ஒரு கொம்பன் நீ சொல்லலாம் உனக்கு ஒண்ணு தெரியுமா இந்த கொம்பன் நீ இருக்க காரணமும் ஒருத்தி இருக்கா குந்தி கரெக்ட் அது முதல்ல நீ நீ உட்காந்து பேசுறிய நான் ஒரு கொம்பன் நான் என்ன நினைக்கிறேன்னா நீ பேசுறல்ல முதல்ல இந்த கொம்பன் இருக்க காரணம் குந்தி அப்ப நீ இந்த கொம்பன் நீயே குந்திக்கு பிறந்தவன் குந்தி இருந்திருக்கலன்னா நீ கிடையாது நீ அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ ஆனா அந்த குந்தி பிறக்க அவங்க அப்பா அம்மா காரணம் அவங்க பிறக்க அவங்க அப்பா அம்மா காரணம் அப்ப எல்லாரும் பிறக்க பகவான் காரணம் அப்ப நீ என்ன முதல்ல நீ முதல்ல நான் ஒரு கொம்பன்கிறதுக்கே அட்ரஸை காணும் அதனால் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டியவன் என்பதை புரிந்து கொள் நீ அர்ஜுனன் நான் அர்ஜுன் பல இடத்துல அர்ஜுனன் அர்ஜுனன் சொல்றாரு வேற வேற பேர்ல எல்லாம் சொல்றாரு இந்த பேர்லாம் வச்சு கூப்பிடும்போதுலாம் நம்ம பண்பாட்டில் காரணம் முன்னாடிலாம் ஒரு ஆளுக்கு பல பேர் எல்லாருக்குமே ஒரு ஆளுக்கும் பல பல பட்ட பேர் அப்ப அந்தந்த இடத்துல அந்த பேர் சொல்லி கொடுப்பாங்க கூப்பிடுவாங்க பொருத்தமான இடத்துல யார் வச்ச பேருன்னு சொல்லி பார்க்கறது இல்லை அந்த இடத்துல அவருக்கு இருக்கிற பேருகள்ல இந்த சப்ஜெக்ட் மேட்டர்ல எந்த பேரை சொல்லி கொடுக்குறது பொருத்தம்னு பார்ப்பாங்க அப்படிதான் நம்ம பார்ப்பாரு அப்போ ஏன்னா ஒரு உதவி என்னப்பா குடைவல்லல் கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வா அப்படின்னா அவன் போயிட்டு வருவான் ஒழுங்கா ஸோ <laughs> என்ன அதுக்கு தகுந்த பேரை ஞாபகப்படுத்தணும் நீ நீ தான் ஹெல்ப் பண்ணுறதுல பெரிய ஆளாச்சு கொஞ்சம் எதை கடைக்கு போய் இதை வாங்கிட்டு வா அப்படின்னா போயிட்டு வருவோம் உங்களுக்கு அப்படி என்ன தர்மராஜா கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் கொஞ்சம் ஆயிரம் ரூபாய் பணம் கொடு என் மனைவி அப்படின்னா என்ன தேவையோ எதை ஞாபகப்படுத்த விரும்புகிறோனோ அதுக்கு தகுந்த பேரை பயன்படுத்தும் அப்போ இவர் வந்து கவுந்தேய அர்ஜுனான்னு சொன்னா கூட இப்படி ஏறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் ஒரு கொம்பன் கவுந்தேய கேட்க வேண்டியவன் நீ ஒரு கொம்பன்னு இருந்தா கூட இந்த கொம்பனுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது அதை ஞாபகம் அப்படின்னு ஒரு சொல்லும் இன்னொன்று குந்தி யார் அந்த குந்தி இந்த சாஸ்திரத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்பவள் உண்மையை புரிந்து கொண்டு உண்மைக்கு ஏற்ப வாழ்பவள் சாதனத்தை பயன்படுத்துபவள் சாத்தியத்திற்கு ஏற்ற சாதனத்தை பயன்படுத்துபவள் யாருக்கும் அதெல்லாம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கிடையாது அதெல்லாம் தெரிஞ்சு படித்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை வச்சுக்கிட்டோம் அதெல்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த பாரத யுத்தம்லாம் நடந்தது யுத்தம்லாம் முடிஞ்சிச்சு எல்லாம் ஒரு வழியாக கவர்மெண்ட்டில் செட்டில் ஆனாங்க செட்டில் ஆகி அப்புறம் கொஞ்ச நாள் குடும்பம்லாம் செட்டில் பண்ணதுக்கப்புறம் வியாசர் ஒரு நாள் வந்தார் கடன் குத்திட்டு சொன்னார் நீங்கள் இருக்க வேண்டிய காலம் முடிஞ்சது கிளம்புங்க இதெல்லாம் பார்க்கக்கூடாது எது புலவு குறைச்சலும் பசங்க அவங்க இஷ்டத்தில் அவங்க பண்ணிட்டோம் முதல்ல கிளம்பு கிளம்பி போயிட்டாங்க எங்கே ஆசிரமம் இருக்குது ஞானத்தை தேடி சத்தியம் அது இதெல்லாம் போதும் வந்துரு அப்படின்னாரு போயிட்டாங்க அதே போல சத்தியவதி அம்மா இருந்தாங்க சத்தியவதி யாரு ஞாபகம் இருக்கா சத்தியவத்தினா இவங்களுக்கு அம்மா யாருக்கு பாண்டு துரியோதனன்லாம் இருக்காங்களே அவங்க பாட்டி இவங்க வந்து அம்மா பாட்டி சத்தியவதி ஸோ சத்தியவதி அப்படிதான் குடும்பம் என்னமோ நடந்துருது கச்சமிச்சாங்க அப்புறம் எல்லாம் நடந்துருது சத்தியவதி அவங்க கடமைக்கு என்ன செய்யணும் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்புறம் வியாசர் ஒரு நாள் இருந்தார் அம்மா போதும் நீங்கள் கிளம்பு கிளம்பி போயிட்டார் சத்தியவதி அம்மா எல்லாத்தையும் போட்டுட்டு கவர்மெண்ட்லாம் ஒப்படைச்சிட்டு ஆசிரமத்துக்கு போயிட்டார் எல்லாம் தெரிஞ்சவங்க சத்தியம் சாதனம் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுதான் இருந்தாங்க எதேச்சியா வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு தெளிவா தெரிஞ்சு சாத்தியத்தை அடையணும் அதற்காக நாங்கள் குடும்பத்தில் அதுக்காக இந்த கல்யாணம் அதற்காக இந்த அதற்காக இந்த அதற்காக இந்த காரியங்கள் அப்படின்னு தெரிஞ்சே அதெல்லாம் டீல் பண்ணிருக்கோம் சாதனமா தான் இதெல்லாம் டீல் பண்ணணும் இதெல்லாம் எதுக்குன்னு தெரியாம வச்சிருக்கோம் எதுக்குன்னு தெரியாம வச்சிருந்தா என்னாச்சு இந்த ஒரு பொருள் இருக்கு நான் இந்த ஊர் ஊரா தூக்கிட்டு போறேன் எதுக்குன்னு தெரியுமாப்பா அதெல்லாம் தெரியாது சார் அப்புறம் எது தூக்கிட்டு போறேன் சும்மா யாரும் முட்டாம இருக்கு அப்படின்னா என்ன பைத்தியம் அதுபோல குடும்பம் மனைவி கணவன் குழந்தைகள் உறவுகள் இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் தெரியாது அப்புறம் டீல் பண்றேன் என்ன இவர் எனக்கு சித்தப்பா அப்படியே அவர் வீட்டுக்கு போற நான் போகணும் ஏன் போறேன் என்ன அவர் எனக்கு மாமா அவர் ஏன் உனக்கு மாமா எங்க அம்மா உங்க தம்பி அதனால அவர் ஏன் உனக்கு மாமாவா இருக்காரு எதுக்கு இந்த உறவெல்லாம் ஏற்படுத்தினாங்க அதெல்லாம் எனக்கு அப்படியே போறேன் என்ன எனக்கு மாமா இதே தூக்கிட்டு போறேன் என்ன இது என்னது அது எப்படி ஒண்ணுதாச்சு என்ன அவர் கொடுத்தாரு இனிமே என்னது அதனால அதனால ஊர்ல தூக்கிட்டு போகணும் என்ன பண்ணும் என்ன என்னது அதை வச்சுட்டு என்ன செய்யறது தெரியுமா அது எதுக்கு எதுக்கு எங்கிட்ட இருக்குன்னு தெரியாது ஆனா என்னது வச்சுட்டு போ நான் ஏமாந்து போயிடுவேன் உன் பேர் என்ன சொன்ன என் பேர் மிஸ்டர் விவரம் சார் மிஸ்டர் விவரம் இப்படிதான் என்ன வாழ்ந்துட்டு சாப்பிட்ட பிறகு மருந்து சாப்பிடுவோம் அதுக்காக அலாரம் படிச்சுட்டு இருக்கேன் ஸோ அலாரம் கால் பண்ணிட்டேன் அந்த நேரத்தில் ஞாபகம் இருக்கு ஸோ அதனால் இப்படி குந்தி இந்த மாதிரி சரியாக தெளிவாக வாழ்க்கை வாழ்ந்தவள் ஏ அருணா நீ அவளுக்கு பிறந்தவள் மறந்துடாத அப்படின்னு ஞாபகம் எது குந்திக்கு தெரிந்து வாழ்ந்தாலும் எதை சாதனமாக சாத்தியமாக வைத்துக்கொண்டு முத்தி வாழ்ந்தார்கள் அதை பற்றி தான் நான் பேசுகிறேன் அதனால ஞாபகப்படுத்தினார் கவுந்தேய இந்த வம்சத்தில் பிறந்தவர் இதை வாழ்ந்தாங்க எப்படி உங்களுடைய முன்னோர்கள் இருந்தாங்களோ அப்படி வாழ்வதே புத்திசாலி அவங்க போட்ட பிக்ஷை நீ படிச்சிருக்கிற அவங்க என்ன கற்பனையோடு ஒன்று வளர்த்தாங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிட்ட இந்த சத்தியம் சாதனம் சாத்தியம் இதோட தான் நீயும் வாழ்வ அப்படி நினைச்சுதான் உனக்கு ட்ரௌசர் போட்டு விட்டாங்க அப்படி நினைச்சுதான் உனக்கு உன்னை படிக்க வச்சாங்க அப்படி நினைச்சுதான் உனக்கு சோறு விட்டாங்க அப்படி நினைச்சுதான் உனக்காக எத்தனையோ கஷ்டங்களை பாதி கண்டுபிடிச்சு உன்னை வளர்த்த ஆளாங்க அதனால் இந்த உண்மையாவது எனக்கு வேண்டியது இல்லை என்று சொல்லி தூக்கி இருந்து விட்டு சென்று உனக்கு இருக்கிறாரே அப்படின்னு ஒரு வார்த்தையில எல்லாத்தையும் ஞாபகம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் என்ன இதம் ஷரீரம் இதம் அப்படின்னா இந்த ஷரீரம் அப்படின்னு நீ எதை சொல்றியோ அது இது நான் சார் அப்படின்னு நீ சொல்றியே இந்த சரீரம் எது பண்ணான்னு உன் பேர் என்ன அர்ஜுனன் ஆரடி மூணு நூத்தி பத்தி அப்படின்னு எதை சொல்ற இதம் ஷரீரம் இப்படி நீ சொல்லக்கூடிய இது எது தெரியுமா இது ஷரீரம் சரீரம்னா என்ன சரீரம்னா ஒரு உடை மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு உனக்கு சேவை செய்யும் கருவி இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படி இதம் ஷரீரம் இது வந்து ஷரீரம் அப்பா கவுந்தேய இது நீன்னு சொல்லிட்டு இருக்காங்க இது ஷரீரம் இது நீ பயன்படுத்துவது இப்ப இந்த ட்ரெஸ்ஸை நீ பயன்படுத்துற இந்த ட்ரெஸ்ஸே நீ கிடையாது இந்த ஸ்கூட்டர் நீ பயன்படுத்துற இந்த ஸ்கூட்டர் நீ கிடையாது இந்த வீட்டை நீ பயன்படுத்துற இந்த வீடு நீ கிடையாது அப்போ இது உடல் அப்ப இதுன்னு தானே சொல்றேன் அப்ப இது உடல்னு சொல்லிட்டு அப்புறம் இது எப்படி நான் சொல்ல முடியும் இது வீடு இதுதான் நான் சொல்ல முடியுமா இது நாற்காலி இதுதான் நான் சொல்ல முடியுமா இது உடல் அப்படின்னு சொன்ன பிறகு இதுதான் நான் சொல்ல முடியுமா அதனாலதான் வார்த்தை போட்டாரு இதம் என்றால் இது இதம் சரீரம் இதம்னு சொல்லும் பொழுது என்ன நான் சொல்பவன் இது சொல்லப்பட்டது கரெக்ட் அப்படி அது புரிச்சு புரிச்சு உன்னால புரிஞ்சுக்க முடியுங்கிறதுக்காக அந்த வார்த்தையை கரெக்டாக இங்கே போனார் இதம் ஷரீரம் இது ஷரீரம் கௌந்தேய அதை புரிஞ்சுக்கோ அப்புறம் இந்த ஷரீரம் இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்திரம் இத்தி அபிதீயத்தே அப்படி அந்த ஒரு வார்த்தை மாதிரி தெரியுது இல்லை உங்களுக்கு அதுக்குள்ள மூணு வார்த்தை இருக்கு இல்லை க்ஷேத்திரம் அப்புறம் இத்தி அப்புறம் அபிதீயத்தை அபிதீயத்தை என்றால் சொல்லப்படுகிறது அபிதீயத்தை சொல்லப்படுகிறது குறிப்பிடப்படுகிறது அழைக்கப்படுகிறது விளக்கப்படுகிறது எடுத்து இயம்பப்படுகிறது அப்படி அபிதீயத்தை என்று விளக்கப்படுகிறது என்று இந்த இத்திங்கிற வார்த்தை அடிக்கடி பார்த்துருக்கோம் இத்தி இத்தின்னு வரும் இத்தி என்று அழைக்கப்படுகிறது எது இதம் சரீரம் இது சரீரம் இந்த சரீரம் கஷேத்திரம் இத்தி கஷேத்திரம் என்று சொல்லப்படுகிறது கஷேத்திரம்னா என்ன ஒரு இடம் வாழும் இடம் இது ஒரு கஷேத்திரம் இங்கே நான் வாழ்கிறேன் ஒரு ஸ்தலம் ஒரு இடம் ஒரு அபோர்டு ஒரு வீடு எங்கே இருந்துக்கிட்டு ஒரு காரியத்தை செய்யற அது பேர் க்ஷேத்திரம் காரிய க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் குருக்ஷேத்திரம் அப்படின்னு க்ஷேத்திரம்னு சொன்னால் ஒரு இடம் ஒரு காரியத்தை செய்வதற்கான இடம் ஒர்க் ஷாப் இந்த இடத்துல க்ஷேத்திரம்னா ஒர்க் ஷாப் க்ஷேத்திரம் அதனால வயல்வெளிக்கும் கஷேத்திரம் ஏன் அங்க எல்லா காரியத்தையும் பண்றோம் அங்க வச்சு காரியங்கள் எல்லாம் சாதிச்சுக்கிறோம் எங்க வச்சு காரியங்கள் எல்லாம் சாதிச்சுக்கிறோமோ அது கஷேத்திரம் ஒர்க் ஷாப்புக்கு கஷேத்திரம் வயலுக்கு கஷேத்திரம் எங்க வச்சு காரியங்கள் சாதிக்கப்படுகிறதோ அது கஷேத்திரம் அப்போ இதம் ஷரீரம் இந்த ஷரீரம் க்ஷேத்திரம் இது கஷேத்திரம் என்று அபிதீயத்தே சொல்லப்படுகிறது ஏத்தத் ஏத்தத் இதனை இதனை எதனை இந்த க்ஷேத்திரத்தை அல்லது இந்த சரீரத்தை ஏத்தத் இதனை யோ வேத்தி யோன்னு சொன்னா யார் அப்படின்ட்டு யகங்கிறது அதனுடைய வார்த்தை யோன்னாலும் எகன்னாலும் ஒன்று யகன்னா அல்லது யோன்னு சொன்னா எவன் யார் எவரோ அப்படின்னா யோ வேத்தி வேத்தின்னா அறிகிறான் வித்துங்கிற வார்த்தை வித்துன்னா அறிதல் அதுல இருந்தா வித்த காட்டுறான் சார் அப்படின்னா அறிந்ததை காட்டுகிறான் வித்துங்கிறது தான் இங்க வேத்தின்னு வார்த்தை வேத்தின்னா அறிகிறான் வித்துன்னா அறிதல் அதுல இருந்தா வித்யா அறிவு வித்யான்னா அறிவு கல்வி வேத்தி அறிகிறான் அப்போ யோ வேத்தி யார் அறிகிறாளோ கரெக்டா எதனை ஏத்தத்து ஏத்தத்துனா இது இதன் இதனை என்ன இந்த இடத்துல இது எதை பத்தி பேசிட்டு இருக்கோமோ அதை பேசணும் இதனைங்கிறது என்ன புரோணம் புரோணம்ங்கிறது பிரதி பெயர் சொல்னு சொல்றோம் இந்த பிரதி பெயர் சொல்கிறதுக்கு என்ன வேலைன்னா எதை பத்தி பேசுறோமோ அதுதான் அந்த இடத்துல பொருள் இதை கொஞ்சம் எடுத்து எட்ட வை அப்படின்னு சொன்னா பேசுறவர் எதை சொல்றாருன்னு பார்க்கணும் வேற எதையா மாற்றி செஞ்சிடக்கூடாது எதை பத்தி டிஸ்கஷன் நடக்குது அந்த பொருள் தான் கொடுக்கணும் அவனை கொஞ்சம் கூப்பிடுப்பா அப்படின்னா யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம் சுப்பிரமணிய பத்தி பேசிட்டு இருக்கோம் சார் அப்ப சுப்பிரமணிய கூப்பிட்டு அர்த்தம் ஸோ அந்த அந்த பிரதி பேர் சொல்லுதுன்னா எதை பத்தி டிஸ்கஷன் நடக்குதோ பேச்சு நடக்குதோ உரையாடல் நடக்குதோ அதுக்கு தான் அது போய் செட் ஆகும் வேற எந்த பொருளையும் கொடுக்க முடியாது அப்போ ஏத்தது அப்படின்னா இதனை அப்படின்னா இதனை என்ன எது மேஜை நாற்காலியெல்லாம் கொண்டு வர முடியாது பேச்சு எதை பற்றி சரீரம் பத்தி பேச்சு சரீரத்தை எடுத்துட்டு டிஸ்கஸ் பண்றாரு ஆராய்ச்சி பண்றாரு அப்போ இது இதம் சரீரம் இது சரீரம் இதம் சரீரம் கஷேத்திரம் இந்த சரீரத்துக்கு பெயர் கஷேத்திரம் இத்தி அகித்தியது என்று சொல்லப்படுகிறது ஏத்தத் யோகித்தி இதனை யார் அறிகிறானோ அப்படின்னா யாரு இந்த சரீரத்தை யார் அறிகிறானோ ஏத்தத் யோகேத்தி தம் பிராகு தம் அவனை ஏத்தது இதனை யோ வேத்தி யார் அறிகிறானோ தம் அவனை ஆகுகு சொல்கிறார்கள் அவனையே சொல்கிறார்கள் என்னென்ன க்ஷேத்ரஜ அடுத்த வார்த்தை என்ன க்ஷேத்ரஜ க்ஷேத்ர ஞான்னு சொன்னா என்ன அர்த்தம் ஞான்னு சொன்னா அறிவு அதுதான் ஞானம் ஞானி எல்லாம் க்ஷேத்திர ஜ என்றால் என்ன க்ஷேத்திரத்தை அறிபவன் க்ஷேத்ரஜ அதை அறிந்தவன் ஞ அப்படின்னா கலை ஞ அப்படின்னா என்ன கலையை அறிந்தவன் கலை முதல்ல தமிழ் வார்த்தை கிடையாது நிறைய சமஸ்கிருத வார்த்தை கலை கலையை அறிந்தவன் கலைஞர் அது தமிழ்ல வரும்போது கை கலைஞர் அது கலைஞருங்கிறதே தமிழ் வார்த்தை கிடையாது சம்ஸ்கிருதம் ஸோ கலைஞர் கலையை அறிந்தவன் இப்போ க்ஷேத்ரஜ க்ஷேத்திரத்தை அறிபவன் கரெக்டா கஷேத்திரம் கஷேத்திரத்தை அறிபவன் கஷேத்திரம் இந்த உடம்புக்கு பேர் கஷேத்திரம் இந்த உடம்பை அறிபவன் க்ஷேத்ரஜ இது சரீரம் நான் சொல்றேன் இது சரீரம் என்று சொல்லும் பொழுது இது சரீரம்னு சொன்னது யார் நான் சொல்றேன் சார் கரெக்ட் இது சரீரம்னு யாருக்கு தெரிஞ்சிருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு சார் யார் சொல்றா நான் சொல்றேன் சார் அவன் யார் கரெக்டா இது சரீரம் இது சரீரம்னு யாரோ ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா யாரோ ஒருத்தருக்குன்னா பக்கத்து வீட்டு சுப்பிரமணியம் உனக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா ஆமா சார் உனக்கு எது சரீரம் இது என்னுடைய சரீரம் இது என்னுடைய சரீரம்னு சொல்றது யார் நான் சொல்றேன் சார் அப்ப என்ன நீ இந்த சரீரம் கரெக்ட் அப்படியே மாதிரி இது என்னுடைய சரீரம்னு சொல்லும் பொழுதே இந்த சரீரம் நான் இல்லைங்கிறது தெளிவா இருக்கு அப்ப யாரோ ஒருத்தர் சொல்றா இது என்னுடைய சரீரம் அப்ப என்னுடைய அப்படின்னு சொல்லணும்னா அவன் யாரோ ஒருத்தன் வேற இது என்னுடைய புஸ்தகம்னு சொன்னா இந்த புஸ்தகத்திற்கு அப்பாற்பட்ட ஒருத்தன் இருக்கணும் இது என்னுடைய வீடுன்னு ஒருத்தன் சொன்னா வீட்டுக்கு அப்பாற்பட்ட ஒருத்தன் இருக்கணும் வீட்டுல ஒரு தூண் சொல்ல முடியாது வீட்டு செவுறு சொல்ல முடியாது இது என்னுடைய வீடுன்னு இந்த வீட்டுக்கு அப்பாற்பட்ட இருக்கணும் வீட்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வஸ்து ஒரு நபர் ஒரு பொருள் அதுதான் சொல்ல முடியும் இது என்னுடைய வீடு கரெக்ட் இந்த நகையாக இல்லாத ஒருத்தன் தான் சொல்லி இது என்னுடைய நகைன்னு நகையில் இருக்கிற திருகாணி சொல்ல முடியாது என்னுடைய நெக்லஸ்ன்னு சொல்ல முடியாது என்னுடைய தோடுன்னு சொல்ல முடியாது கரெக்ட் இந்த சட்டையில் இருக்கிற கை என்னுடைய சட்டைன்னு சொல்ல முடியாது இந்த சட்டையிலேருந்து அப்பாற்பட்ட ஒருத்தன் தான் சொல்லணும் இது என்னுடைய சட்டை அப்போ இது என்னுடைய உடல் அப்படின்னு ஒருத்தர் நான் என்ன அர்த்தம் இந்த உடம்புக்கு அப்பாற்பட்டு உடம்புக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தன் இருக்கிறான் அவன் யார் இந்த உடலை அறிபவன் அவன்தான் கஷேத்திரஞா அவன் யார் புடி அவன் யார் புடி இந்த உடலை அறிபவன் ஆகு சொல்கிறார்கள் யாரு தம் பிராகு அவனை எவனை இந்த உடலை அறிபவனை என்னன்னு சொல்றாங்க கஷேத்திரஞன் ஆகுகு என்று சொல்கிறார்கள் ஏத்தத் யோவேத்தி இதனை இந்த சரீரத்தை யார் அறிகிறானோ அவனையே கஷேத்திரன் என்று சொல்கிறார்கள் இப்ப ரெண்டு இருக்கா கஷேத்திரம் கஷேத்திரம் இந்த கஷேத்திரனுக்கும் இந்த கஷேத்திரத்துக்கும் என்ன சம்பந்தம் கஷேத்திரன் கஷேத்திரம் ரெண்டுக்கு என்ன சம்பந்தம் வயல்காரன் வயல் ரெண்டுக்கு என்ன சம்பந்தம் ஆஹ் வயல்காரனுக்கும் வயலுக்கு என்ன சம்பந்தம் வயலை பயன்படுத்தி வீட்டுக்காரனுக்கும் வீட்டுக்கு என்ன சம்பந்தம் வீட்டை பயன்படுத்தி காரியங்களை சாதிப்பவர் ஒர்க் ஷாப்புக்கும் ஒர்க் ஷாப் காரனுக்கு என்ன சம்பந்தம் ஒர்க் ஷாப்பை பயன்படுத்தி ஒரு காரியங்களை சாதிப்பவர் கஷேத்திரனுக்கும் கஷேத்திரஞனுக்கும் என்ன சம்பந்தம் கஷேத்திரத்தை பயன்படுத்தி காரியங்களை சாதிப்பவர் அப்போ இது கஷேத்திரம் ஆஹ் நீங்கள் அந்த பக்கம் பிடிக்கணும் தான் இந்த பக்கம் எவ்வளோ கஷ்டம் எங்களுக்கு தெரியும் அட்லீஸ்ட் கேட்குறப்பயாவது ஈஸியாக இருக்கு அப்படி க்ஷேத்திரம் க்ஷேத்திரத்தில் இருந்துட்டு இந்த ஒர்க் ஷாப்பை நடத்துகிறவன் யாரு க்ஷேத்திரங்க ஒர்க் ஷாப்பில் இருந்துட்டு ஒர்க் ஷாப் நடத்துகிறவன் ஒர்க் ஷாப் என் அப்படி கஷேத்திரம் க்ஷேத்ரஜ இதி க்ஷேத்ரஜன் என்று பிராக்கு சொல்கிறார்கள் யாரு தத் விதக இங்கே அதே வித்து தான் வித்த விதகன்னு என்ன அறிந்தவர்கள் தத் விதகா அப்படின்னா என்ன அதனை அறிந்தவர்கள் அப்படின்னா இந்த உண்மையை அறிந்தவர்கள் அப்படின்னா ஞானிகள் தான் இந்த உண்மையை அறிந்த தத்துன்னா அதனை வித்துன்னா அறிந்தவன் விதகன்னா அறிந்தவர்கள் தத்விதகா என்றால் அதை அறிந்தவர்கள் தத் வித்து அப்படின்னு எங்க படிச்சோமா பன்னெண்டாவது சாப்டர் வந்து கிடையாது சரி ஞாபகம் இல்லை ஸோ வித்துன்னு அறிந்தவன் அறிந்தவன் விதகன்னா அறிந்தவர்கள் தத் விதகன்னா அதனை அறிந்தவர்கள் எதனை க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜன் இந்த இரண்டு அதற்கு இடையில் இருக்கும் இருக்கும் வேறுபாடுகளை அறிந்தவர்கள் பேர் வைக்கிறாங்க என்னென்னு இதம் ஷரீரம் இதை சரீரம்னு சொல்றாங்க இதை அறிபவன் யார் இது இந்த சரீரத்தை கஷேத்திரம்னு சொல்றாங்க இந்த கஷேத்திரத்தை பயன்படுத்துபவன் அறிபவன் கஷேத்திரஞன் என்று சொல்கிறார் இந்த ரெண்டு இருக்கா இல்லையா உங்ககிட்ட அறிபவன் அவன் தான் பயன்படுத்துபவன் கஷேத்திரஞன் அறியப்பட்டது பயன்படுவது சரீரம் அதுவும் இருக்கு நீ இருக்கிறாய் நீ பயன்படுத்தும் சரீரம் இருக்கிறது இந்த சரீரத்துக்கு பேர் கஷேத்திரம் உன்னுடைய உருஷம் அந்த சரீரத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு வேலை பார்க்கிறவ நீ கஷேத்திரங்கியன் என்று சொல்லப்படுகிறது இந்த ஞானிகளால் பிரிச்சுட்டாரா சரி இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு நாளைக்கு பார்க்கலாம் என்னுடைய நீங்களும் போய் சாப்பிட்டு ஒரு வழியா பதிமூணாவது அத்தியாயம் நான் ஆரம்பிச்சாச்சு எப்படியும் முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன் இந்த நாளைக்கு நாளில் பார்ப்போம் முப்பது ஸ்லோகம் இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் பூரா ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கோம்